கல்லீனம் கல்லீனம் போயிட்டமா இது தில்லையில் அருளியது இந்த பகுதி என்று எழுதி அமைக்கப்பட்டிருக்கிறது தில்லையில் அருளியது ஏன்னா இதற்கு வந்து ஒன்னு நமக்கு பெரிய பிராணம் போன்ற மணிவாசர் வரலாறுக்கு பின்னணியாக மற்ற மூவருக்கும் வரலாறு இருக்கிறது இவருக்கு வரலாறு அப்படி நமக்கு இல்லை அதனாலே தில்லையில் அருளியது தில்லையில் அருளியது என்றே வைத்துக் கொண்டதுனால ஒன்றும் தப்பில்லை இனி இது மகளிர் விளையாட்டுகள்ல ஒன்று அதுவும் நமக்கு வழங்கல தெள்ளேனம் தெள்ளியனும் கொட்டாமோங்கிறாங்க அந்த தெள்ளியனும் கொட்டாமோங்கும் போது அப்போ வந்து இந்த கொட்டுவது கை தெள்ளியனும் கொட்டாமோங்கும் போதுதான் நமக்கு என்ன அதை கருதியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு தெரியுது சும்மா இப்ப நாங்க என்ன ஒரே ஒரே ஒரே ஒத்த வரியில மகளிர் விளையாடும் விளையாட்டுகள் ஒன்று இது ரொம்ப அமெரிக்கா கொலம்பஸ் கண்டுபிடிச்ச மாதிரி <laughs> ஹலோ ஆமா அமெரிக்கா கொலம்பஸ் கண்டுபிடிச்சார் அது எவ்வளவு பெரிய காரியம் நாங்க மகளிர் விளையாடும் விளையாட்டுக்குழல் ஒன்று அப்படின்னு அவ்வளவுதான் அவளா எழுத முடியும் காரணம் என்னன்னு கேட்டா அந்த விளையாட்டு வகை எப்படியோ நமக்கு காரணம் என்னன்னு திருமந்திரம் கூட இன்னைக்கு ரொம்ப ஏன் கடினமா இருக்கு அப்படின்னு அதில் கூறப்பட்ட பழைய பழக்க வழக்கங்கள்லாம் அப்படியே காலப்போக்கில் மறைஞ்சது இப்ப எந்திரத்தில் வைத்து மந்திரங்களை ஜவிக்கணும்னு சொல்றாரு இப்ப எந்திரத்தில் வைத்து மந்திரம் ஜபிக்கிறது ரொம்ப குறைவு யாராவது தக்க குருமூர்த்தி பண்ணி இது வச்சு படப்பா உன் வீட்டுல தீமெல்லாம் நீங்கும் ரொம்ப தீமையான தீமையெல்லாம் நீங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல படைக்கிறாங்களே தவிர நாமெல்லாம் வந்து வெறும் மந்திரத்தை மந்திரமாக சொல்றோம் அதனால இப்ப என்ன அந்த எந்திரத்தில் எட்டாறு சக்கரம் ஒன்பதாறு சக்கரம் சொல்கிறார் திருவள்ளுவர் இது திருமூலர் அதுல இந்த திருவைந்தெழுத்தை வைத்து அப்படி உபாசனை பண்ணுங்கிறார் அந்த பழக்க வழக்கமே போயிட்டதுனால நமக்கு அதெல்லாம் சகாரா பாலைவனம் ரெண்டாவது வட சொற்கள் மிகுதி அதிகமா இருக்கு நம்ம பன்னெண்டு திருமுறையிலேயே வட சொற்கள் மிகுதியாக இருப்பது திருமூல திருமந்திரம் தான் காரணம் சமயத்தை பற்றியே நிறைய சொல்றேன் சித்தாந்த கருத்துக்களே மிகுதியாக இருக்கு அதுல நீங்க வழிபாட்டு கருத்தை விட தத்துவ கருத்து அதிகமா இருக்கு தத்துவ கருத்து அதுவும் வடமொழி சொல்லுலாம் இருப்பதனால அது யார் அப்படியே அணுகாம விட்டாங்க அதனால திருமந்திரம்னா திருமந்திரம் திருமந்திரம்னு சொல்லிட்டு அது மூணு மூணு மந்திரமாவே வச்சு அதெல்லாம் இப்ப கொஞ்சம் எடுத்து ஆராயிறாங்க ஆராயின்ற பொழுது சில தெரியும் எல்லாம் அவருக்கு நினைத்ததெல்லாம் தெரிவிக்க முடியாது ரெண்டாவது அவருடைய அணுகுமுறையே பல்வேறு விதத்தினால அவர் யோகத்தில் இருந்து பாண்டது கல்லூரி யூனிவர்சிட்டியில இருந்து பாண்டதில்லை நாமெல்லாம் இந்த இந்த லெவலில் இருக்கிறோம் கல்லூரி யூனிவர்சிட்டியோட தான் இருக்கிறோம் யோக நிலைமையில் அவர் இருந்து தானா இருந்து கண்மூடி மூவாயிரம் ஆண்டு இருந்து அப்போ அவ்வப்பொழுது திருவருள் உணத்தை பாடுகின்ற பொழுது அந்த திருவருள் உணத்தை உணர்ந்த அடிவை நாமும் திருவருள் உணத்தை உணரணுமே தவிர நம்ம யூனிவர்சிட்டி படிப்பெல்லாம் ஒன்றும் அதில் உள்ளே நுழையல நுழைய முடியாது முடியவும் இல்லை இப்போ லிங்கம்னு எடுத்துக்கிட்டா அண்டலிங்கம் பிண்டலிங்கம் ஆத்மலிங்கம் என்று பிரிச்சுட்டே போறார் நமக்கு லிங்கம் ஒரே ஒண்ணு கோயில்ல பாக்குறது தான் அவ்வளவுதான் தெரியும் நமக்கு குரூர் சுவாமியோட தொடர் தொடர் அண்டம் உருவாக அங்கம் சராசரமாய் கண்ட சக்தி மூன்று உட்கரணமாய் தொண்டுபடும் ஆவி புலனுக்கு அறிவளிப்ப ஐந்தொழிலும் தனி நடத்தும் எங்கோவி போது இந்த அண்டமே உருவமாக இந்த வாழுகின்ற பொருளாகிய நாம் இருக்கிறோமே நிலைய நிலை நிலையான பொருள் நிலையற்ற பொருள் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு பொருள்ல இந்த ரெண்டு தான் உனக்கு அங்கம் உரு உறுப்புகளா இருக்கான் இந்த அண்டமே உருவம் அவனுக்கு அவன் வடிவு அங்கம் சராசரம்னு நிலையுடைய உயிர்கள் அறிவுடைய உயிர்கள் நடமாடுகின்ற உயிர்கள் நடனம் இல்லாத உயிர்கள் மரமட்டையெல்லாம் அப்படி இருந்த இடத்துல இருக்குது நாமெல்லாம் அப்படியே இயங்குறோம் அப்ப இயங்கும் உயிர் இயங்கா உயிர் இந்த ரெண்டு உயிர் தான் அவனுக்கு உறுப்புக்கலாம் கண்ட சக்தி மூன்று உள்கரணமாய் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்திங்கிறது தான் உள் இருக்கிற அந்த கருவியா நமக்கு மனம் புத்தி சித்தம் இருப்பது போல இப்படியெல்லாம் இருந்து நீ இந்த உயிர்களுக்கு நீ நன்மை செய்கின்றாய் என்று போற போக்கில் சொல்றார் சீக்குவல் டு இது அண்டலிங்கம் என்று சொல்லலாம் போல ஏன்னா அண்டமும் ஒரு வாயு அப்புறம் இது ஆத்மாவே லிங்கமாக ஆகிறது அப்படிங்கிறது காயமே கோவிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனம் அணி லிங்கமாக நாவுக்கரசர் நேயமே நெய்யும் பல அந்த அகப்பூசை பண்ணலாம்னு சொல்ற இப்படிப்பட்ட சில கருத்துக்கள் இருக்கு இது வந்து வெறும் வாய் சொல்ல சொல்லி செய்ய முடியாது நம்ம வாழ்நாள்ல ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த அனுபவத்துக்கு நமக்கு வந்திருக்கணும் வந்திருந்து சொன்னா அதனுடைய பயன் உண்டு இல்லையே அதனாலதான் அண்டலிங்கம் பிண்டலிங்கம் சதாசிவலிங்கம் என்றெல்லாம் சொல்லுகிறார் அந்த மாதிரி பாகுபாடு பிரித்து யாருமே சொல்ல அவர் தான் சொல்றார் அதனாலதான் நம்ம திருமந்திரம் அப்படி தனியே ஒதுங்கி போன மாதிரி இருக்கு ஏன்னா நம்முடைய அனுபவத்துக்கு வராமினால பல பழக்கங்கள் இல்லாமினால அதனால அப்படியே சரி ஒதுக்கி இந்த பஞ்சபிராணம்னு ஒன்று ஓதாமூர்த்தி பாடுறாங்களா அதுல என்ன தெரியுமா long jump high jump Thevaram சொல்லணும் திருவாசகம் சொல்லணும் திருவிசைப்பா சொல்லணும் திருப்பல்லான்னு சொல்லணும் பஞ்சபிராணம் சொல்லிட்டு பஞ்சபிராணம் இப்போ எதெல்லாம் ஒதுக்கப்பட்டு போச்சு பத்தாம் திருமணிங்கிற திருமந்திரமே ஒதுக்கப்பட்டு போச்சு பதினோராம் திருமணியும் ஒதுக்கப்பட்டு போச்சு அதே போல திருக்கோயார் ஒதுக்கப்பட்டு போச்சு ஏன்னா திருவாசகம் மட்டும் சொல்லிட்டு போடுறாங்க திருவாவூடுதுறை ஆதீனம் உண்மையில்தான் திருவாசகம் சொல்லி திரு திருக்கோவையாரம் சொல்றதுதான் மற்ற எந்த ஆதீனங்களையும் அது மேலாம் போடுறது திருவாசு சொல்லிட்டாலே எட்டாம் திருப்பி சொல்லியாச்சுன்னு அர்த்தம் திருக்கோயர் அப்படி விட்டே விட்டோம் ஒன்பதுல திருவசி பார்த்துருப்பிடலாண்டு பத்து வர்றதே இல்லை இந்த இடத்துக்கு போறதில்ல பதினொன்னும் போறதே இல்லை பன்னெண்டு போயிட்டோம் பஞ்சபிராணம் பண்ணா போதும் என்றெல்லாம் வச்சுட்டோம் இப்பதான் நம்ம திருக்கோயில்ல பனிரெண்டு திருமலையுமே பாடணும் முதல் திருமலையிலிருந்து பாடணும்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி முன்னேற்றம் வருது வருது உடனே இதுல வந்து பழனிலேயே நம்ம இங்கே பஞ்சபிராணம் சொல்லும் போது ஒன்று சொன்ன உடனே பழைய தமிழ் குடிமகன் இப்ப யாரு கேட்கிறா ஒண்ணும் கிடையாது முன்னேறு ஒண்ணு போதும் நேரம் பேரு அடிகடி அதெல்லாம் இல்ல பஞ்சபிராணம் சொல்லிட்டோம் தொடாமையே போய் திருமந்திரமெல்லாம் நமக்கு ரொம்ப கடினமானதா போயிட்டு அது போல இந்த தெல்லையனம்ங்கிற போன்றதெல்லாம் இந்த மகளிர் விளையாட்டுகள் அந்த காலத்துல எப்படி ஆண்கள் விளையாடினாங்களோ அது போல பெண்கள் விளையாடிருக்காங்க ஆனா ஆண்மைக்கு ஏற்ற இலக்கணத்துல விளையாட்டு அமைஞ்சிருக்கு எது அந்த ஓடுறது ஒடியாடுறது பள்ளிஞரோட அடிக்கிறது அதெல்லாம் இப்ப போய் எல்லாம் வாலிபாலோட போச்சு சொல்றேன் அந்த மாதிரி விளையாடுறது பெண் இது மாதிரி கை கொட்டுறது ஊஞ்சல் ஆடுறது வாயினால் அப்படியே பாடுறது இந்த மாதிரி மென்மையான விளையாட்டா இருந்திருக்கு அதுல இந்த தெல்லையனும் கொட்டாமனும் கொட்டுறதுங்கிறது தெரியுது கொட்டணும்னா கைதான் தெரியுது சரிங்களா அல்லது எதையும் கறி வைத்து கொண்டு கொட்டினாங்களா அப்படின்னா கருவி இருக்காது கூடுமான வரைக்கும் கைதான் இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் பெண்பாளர் கூடுமானுக்கு இந்த மென்மை என்று சொன்னதுனால அந்த மென்மையான அமைப்பிலேயே வாழ்ந்தவங்க பெண்மை மென்மையானவர் அதனால அதுக்கு ஏற்படுத்தி தர இந்த இது வெற்றி ஏற்றத்துக்கு மட்டும் கொட்டு மிரசு என்ன இதெல்லாம் யாரு ஆம்பளை செய்யணும் அதனால என்னது விடுதலை விடுதலை பறை இருக்கும் இங்கு தீய புலை இருக்கும் விடுதலைன்னு பாடுகின்ற முரசடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஆண்கள் உலகம் ஏன்னா வன்மையானால் அது மென்மையான அமைப்புடையவர்கள் அதனால மென்மையான விளையாட்டா இருக்கு அதையும் இப்ப வர வர அப்படியே விட்டுட்டு போனதுனால நமக்கு இப்ப தெரியணும்னா மகளிர் விளையாட்டுகளில் ஒன்றுங்கிற ஒன்றை தவிர உள்ள போக முடியாம இருக்கு ஆனாலும் கையினால் இயங்குகின்ற அந்த கொட்டு தான் இருக்கலாம் ஆனா தெல்லையனம் கொட்டாங்கிற போது அந்த கை கொட்டுவதற்கு ஏன் அந்த தெல்லையனம் என்று வரணும் என்பது நமக்கு வழங்கல் அப்படிதான் எல்லாரும் எழுதிட்டு வர்றோம் போறோம் இன்னும் பார்த்து பின்னால் ஏதேனும் வழங்குமானால் சொல்லலாம் ஓகேங்களா அப்படின்னு அப்போ கைகொட்டி ஆடுகின்ற வகையில ஒரு விளையாட்டு இது என்று சொல்றோம் சரி அடுத்தது சிவனோடு அடைவு இது என்னன்னா இது எப்படி முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் மணிவாசர் மணிவாசர் சரக்கல்ல இதெல்லாம் யாரோ பின்னால வந்தவங்க இருக்கிறாங்க யாரோ பெரியவங்க இருக்கிறாங்க ஆனா ஒண்ணு அப்படி அதை நம்ம ஒழுக்க வேண்டியதில்லை சிவனோடு அடைவு அப்படின்னு என்னன்னா இந்த மன எது எது அடைவு இந்த உடம்பு அடைய போறதில்லை என்னைக்குமே அப்ப நம்முடைய ஆன்மாதான் அடையணும் எனவே இந்த ஆன்மா பக்குவமுடையதாக பெருமானை அடைகின்ற அடைவாக இந்த பதிய பொருள் அமைந்திருக்கிறது என்று அவங்க நுணுக்கமா சொல்லியிருக்காங்க அது எப்படிங்கிறத பின்னால் நாம் பார்ப்போம் சிவனோட அடைவீங்க அதனால இனி தில்லையில் ஒளி இதெல்லாம் முடிஞ்சிருக்கு இனி அடுத்தது தரவு கொச்ச கழிப்பா அது முன்னே சொல்லியிருக்கிறேன் இந்த பா வகையில நம்முடைய அமைப்பில் வெண்பா கழிப்பா ஆசிரியப்பா வெண் இதெல்லாம் இருக்குது அதுலயே பா இனங்கள்ல கலிப்பாவிலேயே தரவு கொச்ச கழிப்பா தரவு இணை கொச்ச கழிப்பா அம்போதரங்க ஒத்தாழ்ச்சி கழிப்பா வண்ணக ஒத்தாழ்ச்சி கழிப்பா பல வகை இருக்குது அது என்னன்னு என்ன எல்லாம் இந்த எழுத்தாளன் பண்டியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாம் உரு நாம் அறிய ஓர் அந்த ஆண்டு உண்டான் அடிக்கடி சொல்றோம் மணிவாசகர் தன்னுடைய நன்றி உணர்வை எங்க பார்த்தாலும் புலப்படுத்திருக்கார் நன்றி உணர்வு என்ன நன்றி உணர்வு பெருமான் தனக்கு அந்த உருக்காட்டி ஆட்கொண்டான் வடிவு காட்டி ஆட்கொண்டான் என்பதை பல்லங்களில் சொல்லுகின்றவர் இங்கேயும் சொல்றார் அப்படிப்பட்ட குரு ஏன் அப்படி சொல்லுகிறார்னா ஏனையோரெல்லாம் காண்டற்கரிதாக இருந்த வடிவு இந்த எளியேனை ஆட்கொள்வதற்காக வடிவு கொண்டு வந்தது என்று அந்த நன்றி உணர்வுலதான் அது மாதிரி நினைக்கிறேன் அப்ப யார் ஏனையோர்னாரு பெருமாள் காத்தர் கடவுள் என்று வைத்திருக்கிறோம் அதனால அப்படிப்பட்ட திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை சென்று காண முடியாத அந்த திருவடியை உடைய பெருமான் எப்படி அடியனுக்கு எப்படி வந்திருக்கிறார் உரு நாம் அறிய அவனுடைய வடிவு எப்படி இருக்குங்கிறது சொல்லலாம் என்னமும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டு திருப்பெருந்துறையுடை கோயிலும் காட்சி என்று வருகின்ற பொழுது அந்த செந்தலல் பொறைதொரு மேனியும் காட்சி என்று சொல்லும்போது அவனுடைய வடிவத்தை பார்க்கிறோம் அப்புறம் அந்தனாயனை ஆட்கொண்டார் அந்தனா குருநாதனாக ஆட்கொண்டான் என்று சொல்றோம் அப்போ அந்த உருவினை நாம் அறியுமாறு காட்டினோம் அவரெல்லாம் காண முடியாத வடிவை இந்த ஏழையனுக்கு அந்த வடிவு காட்டி அறியவோர் அந்தனாய் இங்க அந்தனன் வருகின்ற பொழுதெல்லாம் குருமூர்த்தின்னு வச்சுக்கணும் இல்ல திருக்குறள் கூட சொல்லிடுறேன் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை போன்றவர்களாம் இது எந்த அதிகாரத்தில் இருக்கு மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கு முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து ரெண்டு வான் சிறப்பு மூன்றாவது நீத்தார் பெருமை ஞானிகள் சொல்றது இந்த நீத்தார் பெருமை என்பதில் தான் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை போன்றோடுகளான் இங்கே அந்தனர் அந்தனர் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பாட்டு மார்வில பூணூல் போட்டுக்கிறவங்கன்னு சொல்லக்கூடாது அப்படி எது அப்பனே எப்படி பிரிக்கின்றாரு அம் தனர் அம் அழகிய தனர் என்றால் தன்னலியை உடையவர்கள் தன்னலி தான் குளிர்ச்சி நல்ல எப்போ பார்த்தாலும் எல்லாம் சாத்தியமாகவே இருப்பாங்க அது தனர்னா அழகான அழகான கருணையே உட உள்ளத்தில் இருக்கும் அம் தனர் என்பது அழகிய தட்பத்தினை உடையாரன ஏது பெயராகலின் அகுது அவ்வருணுடையார் மேலன்றி செல்லாதென்பது கருத்து என நீதான் ஜாக்குன்னு எங்க இவனை வந்து அந்தனுங்கிறத பார்ப்பனர் எங்களை சொல்லியிருக்கான்னு நினைக்காத உன்னை சொன்ன விட உண்டு எங்க எங்க இல்ல இங்க திருவள்ளுவர திருவள்ளுவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் ஒரு பார்ப்பான் ஒரே ஒரு அங்க அறுதொழிலோடு கூட அறுதொழில் கூட சொல்லலாம் அறுதொழிலோடு சொல்றமே அதெல்லாம் பார்ப்பன சொன்னது அப்ப பார்ப்பான் நீ வேதத்தை மறந்தா கூட மர ஒழுக்கம் கொண்டு கெடுதல் வேண்டியதான் பாருங்க ஒரு குரல் ஆயிரத்தி முன்னூத்தி இதுல மரத்தினும் ஓத்து ஓத்துன்னா வேதம் அது மறந்து போனா கூட பரவாயில்ல ஒரு நாளைக்கு மீண்டும் நெட்டு பண்ணிக்கலாம் பிறப்பும் உனக்கு ஒழுக்கம் உனக்கு தனியா இருக்குது அந்த ஒழுக்கம் குன்ற கெடும் கெட்டு கொடுங்க அதனாலதான் அந்த காலில் எந்திரிக்கிறது குளிக்கிறது வந்து கொஞ்சம் அந்த காயத்திரி ஜவம் பண்றது திருநீர் அணிகிறது இதெல்லாம் உங்களுக்கு உண்டா இருக்கும் அது மாதிரி உண்டா இருக்கிற ஒருத்தர் போகும்போது அது இல்லாத ஆள் என்ன பண்றான் கொஞ்சம் ஒதுங்கி கொடுக்குறான் ஒதுங்கி கொடுக்குறான் இல்லைங்களா ஏ குளிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்றாருயா நாம ஒதுங்குறோம்னா அதனாலதான் அப்புறம் அந்த சீட்டு கீட்டு எல்லாம் வந்து சீட்டு கீட்டுல வந்து ஒரு காலத்துல அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கிராமங்கள்ல செருப்பு வந்தா செருப்பை கழிவிட்டு நிற்பான் சாமி போகுதுடா ஏன்னா நாம குளிக்கல நாம ராத்திரி குளிக்கிறோம் தீவலி தீவலி கூட குளிக்கிறோம் சமயத்துல அவர் தினமும் குளிக்கிறார் நாம பண்ணாத பூஜை அவர் பண்றார் எனவே ஒரு மதிப்பு மதிப்பு அதான் அந்த பிறப்பு ஒழுக்கம் என்று சொன்னாரே அது அதான் மரப்பினும் ஓத்து அங்கதான் பார்ப்பன சொன்னாரே தவிர இங்க என்னன்னு கேட்டா அந்தனர் என்று சொல்லும் போது அழகான கருணை உடையவர் அர்த்தம் எல்லா உயிரிடத்திலும் கருணை உடையவர்கள் என்பது பெயர் பாதுக்கு அதனால அந்தனர்ங்கிறது நீ என்னன்னு கேட்டா அந்த பார்ப்பனரை நாமல் அறியல் என்னும் அல்லவா அவர் அறிந்தார் அந்த உருவத்தை உரு நாம் அறியவோர் அந்தனாயாண்டு கொண்டான் அப்படி இருக்கிற அந்த பெருமான் அவனுக்கு என்ன பேர் இருப்பானார் ஒரு நாமம் ஒரு பேர் இல்லை ஆமா இன்னைக்கு பாருங்க எல்லா கோவில் இருக்கிற பெருமான் பெயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு இங்க அண்ணாமலையார் அப்படி இருக்கு அப்புறம் காலத்தினாதர் என்று சொல்கிறாங்க போனா பிள்ளையில நடராஜர் கூத்தப்பிரான் என்று சொல்லுகிறோம் மதுரையில போனா சொக்கநாதர் என்று சொல்லுகிறோம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது எல்லாம் மாறுது திருவாரூர் தியாகராஜர் என்று சொல்லுகிறோம் இப்படி போட்டு அதனால ஒரு நாமம் அவனுக்கு ஒரு பெயர் கிடையாது ஓர் உருவம் ஒரே வடிவம் தான் கிடையாது நாம எல்லாம் இந்த வடிவம்னா வடிவம் போட்டோ எடுத்துட்டா இந்த ஆள் தான் இவன் நீ வந்து இது எப்பா இது என்ன ஓட்டடிக்கலாம் இல்லைங்களா இந்த நேரம் ஓட்டடிக்கும் கூட ஒன்றும் அதிகமாலாம் கேட்கல பக்கம் மாறி போச்சு <laughs> ஒரு நாமம் அதனால ஒரு பெயர் இல்லை ஒரு ஓர் உருவம் ஒரு உருவம் அவனுக்கு நமக்கு கிடையாது ஒன்று மீளார்க்கு இன்னும் சொல்ல போனா ஒன்றுமே இல்லைன்னு கூட சொல்லணும் ஏன் அப்படின்னாரு ஆமா அவனுக்கு ஒரு வடிவு கடிவு முகம் படி இருந்ததுன்னா நீங்க ஒரு பெயர் வச்சிருக்கலாம் ரெண்டாவது அவனுக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருந்தா வச்சிருப்பாங்க இல்ல பாவம் தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணியடி அதனால பெயர் சூட்டுறதுக்கு யாரும் நாதியும் இல்லை அதனால பெயர் பெயர்ல ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லா இருக்கு எதுவும் இல்லைன்னு அப்படிப்பட்ட அந்த பெருமானை வேண்டி நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னால் ஒன்று மேலார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் செல்லேனும் கொட்டாமோ கூட சொல்றது தனக்குன்னு நம்ம நமக்கெல்லாம் ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீடு தான் நம்ம குடியுது வீடு இல்லாதவருக்கு எல்லாம் வீடு தான் <laughs> அவா எந்த வீட்டில் நுழையிறாரு ஐயா வாங்க வாங்க நம்ம நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகலாம் படுத்துட்டு போகலாம்னு தீர்ந்து போச்சு அன்னைக்கு அவர் வீடு ஆகி போச்சு இல்லைங்களா அடுத்த வீட்டில் ஒருத்தன் கூப்பிட்டான் அது மாதிரி வீடுன்னு ஒருத்தன் கூடியவனா இருந்தா அவனுக்கு அந்த ஒரு வீடு தான் வீடு இல்லும்போது யாரும் ஒரே யாவரும் கேள்வி அப்படி பாடிட்டு போடலாம் அது போல பெருமானுக்கு தனக்குன்னு ஒரு வடிவமோ தனக்குன்னு ஒரு பெயரோ இருந்ததுன்னா பரவாயில்ல இல்ல ஒரு தனக்குன்னு ஒரு பெயரும் இல்லை ஒரு வடிவம் இல்லை அதனால ஆயிரம் பேர் எதை வேணாலும் சொல்லுப்பா எது வேணும் எது சொன்னாலும் அவன் பெயராதான் வரும் என்று சொல்லுவதனால ஆயிரம் திருநாமம் பாடி நாம் செல்லேனம் கொட்டாமோ அப்படி விளையாடுமி என்று சொல்கிறார் இந்தம்மா திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேர் அறுத்தவின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாணி நாம் செண்டேனும் கொட்டாமோ அருமையான பாட்டு திருவார் பெருந்துரை மேயபிரான் தனக்கு காட்சி கொடுத்த இடம் திருவார் பெருந்துரை திருன்னா அழகு மிகுந்த அருமையான பெருந்துரை திருப்பெருந்துரை அந்த திருப்பெருந்துறையில் எழுந்துள்ள இருக்கின்ற பெருமான் மேயபிரான் என்ன செய்தான் என் பிறவி கரு வேர் அறுத்தவின் என்னுடைய பிறவியாகிய அந்த கரு தோன்றுவது இருக்குது அது எப்படினாரு மேம்போக்க கிள்ளிப்டா மீண்டும் தலைச்சுக்கும் அதனால அது அடிவேர் ஆணி வேர் ஆடி அடிவேர்னு சொல்ல பாருங்க அந்த ஆணி வேறையே எடுக்கும் அப்ப என்ன பொருள் இனி பிறப்பில்லை அதனால இனி பிறப்பு என்பது ஒன்று இல்லவே இல்லை தொல்லை இரும்பிரவி சூடும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியது அது பிறர் பாட்டு தான் இவர் பாட்டு இல்ல இருந்தாலும் சொன்னார் அதனாலதான் எப்ப மணிவாச மணிவாச பெருமானுக்கு இனி ஒரு பிறவி இல்லையோ அப்படி இனி ஒரு பிறவி இல்லாத ஒரு பெருந்தகையார் பாடிய அந்த திருவாசகமானதுனால நமக்கு அந்த பிறவி கிடைக்கும் தொல்லையீரும் பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது எது எல்லை மறுவா நெறியடிக்கும் வாத ஓடியங்கோன் திருவாசம் என்றெல்லாம் சொல்றதுக்கு அவர் அந்த மாதிரி கருவேறு இருக்கிறார் எனவே அந்த பிறவி கருவேர் பிறவிக்கு மூலமாக இருக்கிற அந்த ஆணிவேர்னு சொல்றமே அதையே முடிந்து அறுத்து விட்டான அறுத்தபின் யாவரையும் கண்டதில்லை அப்ப என்னன்னா அதுக்கப்புறம் எனக்கு யாருன்னே தெரியாது ஏ அவனே நான் நினைந்து கொண்டிருப்பதனால வேற யாரும் தெரியாது அதான் உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் என்று அதிகப்பள்ளமுடைய நாவுக்கர் சுவாமிகள் அதே சிந்தனையா இருக்கின்ற பொழுது எதில் வருகின்ற பொருள் எல்லாம் அம்மையப்பரா தெரியுதான் இங்க திருவியாத்துல திருவியாத்துல இருந்து அப்படி போன பார்த்த உடனே அங்கே அப்படியே அந்த அந்த கரையில ஏறி இருக்கார் ஏறினவுடனே நம்ம சைக்கிளார் சுவாமிகள் தாவில் சராசரங்கள் எல்லாம் அங்க இருக்கிற இயங்குகின்ற பொருள் இயங்காத பொருள் மரமட்ட எல்லாமே அம்மையப்பராக தோன்றிட்டான் <laughs> தோன்றியதுனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல் மடப்பிடியோடும் கலிர் வருவன கண்டேன் இல்லை இல்லை கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திருவியார் ரொம்ப அருமையான பதிவு அவருக்கென்று அமைந்த ஒரு அருமையான காட்சி பெருமான் வாழ என்னங்க ஆமா தட்சிண கைலாயம் தெற்கு அந்த கைலாயம் வடக்கே இருக்குது மலையில ஏறி போகணும் இந்த கைலாயம் தன் தரையில் இருக்குது நம்ம திருவியார் இப்ப இந்த ஆண்டுல நம்முடைய ஈரோட்ல என்ன பண்றது அரசியல் ஞாபகத்துக்கு வராம இருக்க முடியல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி கருவேரறுத்ததின் யாவரையும் கண்டதில்லை அந்த இந்த அந்த கருவேர் அறுத்த பிறகு அவருடைய அந்த முழுமையான ஞானமே அந்த வடிவமாக ஆனதுனால அவர் யாவரையும் கண்டதில்லை கண்டதெல்லாம் பெருமானாக கண்டாராம் அருவாய் பெருமான் எப்படி இருக்கிறான் அருவாய் உருவமும் ஆயபிரான் அருவாய் அருவாய்னா ஒரு உரு தோன்றாதவாறு இருக்கான் ஆனா அவர் உரு தோன்றாதவாறு இருக்கிறவன் என்ன செய்யறான்னா தேவைப்படுகின்ற பொழுது அந்த ஆன்மாக்களை ஈர்த்தாட்கொள்கின்ற பொழுது உருவமாக வருகிறான் அல்ல குருவாய் வருவாய் அருள்வாய் குவனி இது கந்தரன் அனுபவி கருவாய் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனி இப்படி அருவாக இருக்கின்ற பெருமான் தான் இந்த உருவம் ஆன் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெள்ளேனும் கொட்டாமோ அது இவன் திருவாரூர் ஏன் வந்ததுன்னு கேட்டா காரணம் சொல்ல முடியாது பெருமான் எழுந்திரொழி இருக்கின்ற இடங்கள் பல அவர் உள்ள மேல வந்து அவர் நாற்பது பக்கம் நோட்டை வைத்துக் கொண்டு நம்ம திருப்பரந்தூரில் இருக்கிறோம் திருப்பரந்தூரை தான் எல்லா பாட்டிலையும் வரணும் என்ன நினைச்சு பாடுனதில்லை நாமே பாடுகின்ற பொழுது யாண்டம் அவன் நீக்கவன் இருக்கின்றான் அதாவது திருவாரூர் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்து திருவாரூர் பாடிட்டார் அவ்வளவுதானே தவிர இப்ப இந்த பாடலை வச்சா இந்த இந்த பதியம் திருவாரூரில் பாடியது என்று கூட சொல்லலாம் ஆனாலும் தில்லையில் பாடியது என்று மின்னணுக்கவும் சொல்லியிருக்கிறாங்க திருவாரூர் பாடினாம் தெள்ளேனும் கொட்டாமோ இந்த திருவாரூர் அவ்வளவு அருமையான அமைப்புடையது அது சுந்தர பெருமானுக்கு எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே அப்படின்னு பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோய் அதிதனை பொருளறிந்தே பொய்த்தொழுதேன் முத்தினை மா மனிதனை வைரத்தை மூர்க்கனி எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் ஆரூராணி ஆரூரானை மறக்கலுமாமே மறக்க முடியுமா என்றெல்லாம் ரொம்ப அருமையா சொன்ன பகுதிகள் இல்லைங்களா அப்படிப்பட்ட திருவாரூர் பாடினாம் செல்லேனும் கொட்டாமும் அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவருக்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் இதை அடிக்கடி சொல்லுவது அல்லவா பிரமன் திருமார்க்கெல்லாம் காண முடியாதவன் இன்ன இன்ன தன்மையின் என்று அறிவொண்ணாத எம்மானாக இருக்கின்ற பெருமான் அப்படிப்பட்ட நின்ற சிவம் வந்து நம்மை என்ன செய்தது உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உருக்கும் பணி என்ன உருக்கும் அப்படி தேனா என்ன முதவமாய் சித்திக்கின்ற சிவபெருமான் அப்படியே ஊனை உரிக்கிறான் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தென்னை சொரிந்து அப்படி ஊனை உருக்கி விடணும் அப்படி இந்த ஊனை உருக்கி செய்கிறான் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் திரிக்கும் திறம்பாடி செல்லேனம் கொட்டாமோ சரி இப்படி இந்த பணி கொள்ளுகின்ற பொழுது ஏன் உலகம் எல்லாம் திரிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நேற்று வரை இவர் திருப்பரந்துரை வர்றதுக்கு முன்ன வரைக்கும் மாண்பு அமைச்சர் அருமையான அமைச்சர் மிகச்சிறந்த பேரமைச்சர் எல்லாம் சரி இந்த பொருளுக்கு வந்து குருநாதனால் தாம் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு முழுக்க முழுக்க திருப்பருந்துரையே இருந்து விடுவதனால என்ன நினைப்பாங்க என்ன அந்த மனுஷனுக்கு என்ன கொஞ்சம் சித்தம் போச்சோ பாவம் குதிரை வாங்க சொன்னதுனால அங்கே போனார்ட்டு அப்படி எழுதிட்டு எல்லாம் எல்லாம் மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு என்று பாவம் அப்படி கூட்டுது இப்ப சிரிக்கிறது எப்படின்னா நீ எப்படி போனாருன்னா உண்மையாக பெருமான் குருநாதனாக வந்து ஆட்கொண்டு அதனால அந்த ஆன்மா அப்படி இருக்கிறது என்று கருதியது மிகச்சிலர் தான் இருக்க முடியும் சாதாரண உலகில் இருக்கவங்களுக்கு ஆரியா என்ன அருமையான தகுதி இந்த மாண்புமிகு அமைச்சருக்கெல்லாம் எதிரான குதியா குதிக்கிறான் எப்படி வரணும்னு இது வந்து அந்த காலத்தில் ஒரு மனுஷனுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போய் குதிரை வாங்கிட்டு இதரை வாங்கிட்டு திருப்பரந்துரை திருப்பரந்துரைன்னு உட்காந்துட்டு பார்த்தியா சார் கொஞ்சம் மேலே அவ்வளோ தூரம் கலங்கி இருக்கு என்று சிரிக்கும் திறம்பாடி ஊர்ல இருக்கவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு அந்த உலகியலோட இருக்கிறான் அதனால நாட்டாடாக செய்ய நாம் மேலே விடையுது அதனால சிரிக்கும் அருமையா அந்த மேற்கொள்ள இதே தான் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனும் கொட்டாமும் ஆகவே இப்படிப்பட்ட உயர்ந்த சிவமாக இருக்கின்ற பரம்பொருள் அடியேனை உருக்கும் பணி கொண்டு இப்படி எல்லாம் ஆட்கொண்டது இந்த உலகமெல்லாம் சிரிக்கும்படி ஆயிற்று அப்படி சிரிக்கும்படியான திறத்தை நீ எடுத்து பாடுப்பா பாடுமா அப்படின்னார் அவமாய தேவர் அவகதியில் அடந்தாமி பவமாய பவமாயம் காத்தன்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமி அப்ப நம்ம தேவலோகத்துல போகணும் தேவலோகத்துல போகணும்னு நினைக்கவே வேண்டியதில்லை ஏன் அது அவம் தேவையில்லாது தேவையில்லாத ஒண்ணு ஏன்னா அங்க போய் மீண்டும் பிறந்தே தெரியணும் ரெண்டாவது அங்க பிறந்த போது நமக்கு சூழல் அதிகம் எதுக்கு தீமை செய்யறதுக்கு நல்ல சூழல் காமதேனு எல்லாம் கொடுக்குது கற்பகத மரம் இருக்குது எல்லாம் இருக்குது நீ நிறைய பணம் இருந்ததுன்னு சொன்னா என்ன பண்ணும் தின்னு கொளுத்தா நண்டு வலையில இருக்காது <laughs> தமிழன் இப்படிதான் சொல்லுவீங்க நண்டையா சொன்னா நம்ம தான் ஆனா நம்ம சொன்னா அடிப்பாளருக்கு ஆய்வான்ட்டு ஆமா தின்னு கொளுத்தா நண்டு வலையில இருக்காதப்பா அப்படின்னா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் சரி கிடக்கிட்டு போப்பான்னா யார சொன்னது ஒன்னதான் சொன்னது சரிங்களா ஆமா கொஞ்சம் வசதி வாய்ப்பு இதெல்லாம் வந்த பிறகு நீ எங்க இருக்கியா முதல்ல சென்னையில தான் இருப்ப ஸ்ரீநகர்ல தான் இருப்ப இதுக்கு முன்னெல்லாம் எப்படி இருப்ப எங்க மாதிரி பஸ்ஸுக்கு நிற்ப இப்ப கடிலாக்கு வாங்கிட்டு அதுல போவேன் அதனால நண்டு கொளுத்துதுன்னா வலையில இருக்காது இப்படி பறக்கும் என்று சொல்லி அப்படிதான் அந்த பொதுமக்கள் சொல்லுவாங்க அது போல இங்கே அவமாய தேவர் அவ கதியில் அடுந்தாமி பாருங்க அவங்கிறத தேவர் என்று சொல்லி அவர் கிடைக்கிற கதியும் அவகதி தான் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா மேலான நிலையும் அல்ல மேலான அந்த தகுதியும் அல்ல கதிங்கிறது தகுதி எண்ணில் நல்ல கதிக்கு எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அங்க கதின மிகச்சிறந்த பிறப்பு சிறந்த பிறப்பு இல்லைங்களா எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கதி என்று சொல்றேன் ஆகவே அப்படிப்பட்ட கதி இருக்குதே அந்த அவகதி அது என்ன ரெண்டாவது அங்க போய் வந்து நீங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு அருமை அறிக்கை நம்ம சொல்லியிருக்கிறோம் தேவர்கள் எல்லாம் வீடு பெற என்ன பண்ணணும்னு கேட்டா மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து நம்ப ஒன்று பக்தி செய்யதான் செய்யணும் அது எங்க சொல்றார் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் யாரு தேவர் சொல்றாங்களாம் நம்ம ஏன் இந்த இங்க வந்து தேவரா பிறந்து தேவரா வாழ்றோம் சி என்ன பிரயோஜனம் ஒண்ணும் இல்லையே அங்கே நான் இப்ப தடிக்கு விழுந்தா தலங்கள் இந்த பக்கம் போனா தில்லை அந்த பிறம் போனா சீகாடி அந்த பிறம் போனா புள்ளிருக்கு வேலூர் அந்த பரம் போனா திருநின்ற ஊர் அதுக்காரம் போனா மயிலாடுதுறை நீங்க மூணு மைல் நாலு மைலுக்கு ஒரு தளம் இருந்து கொண்டே இருக்குது அது சோழ நாட்டில் அப்படி அமைஞ்சிருக்குது காரணம் பெரியவர்கள் நல்ல இடையராது நடந்து வழிபாடு செய்யும் போது நாலு மைல் மூணு மைல் நாலு மைல் மூணு மைல் போகும்போது ரெண்டு பேரும் கோவில் இருக்க வழிபாடு செய்து பாடிவிட்டாங்க அதனால அதிகமாக பதிகம் பாடிட்டாங்க மற்ற இடங்கள்ல கொஞ்சம் செய்மையில் இருக்கு இப்ப கொங்கு நாட்டு திரு திருப்பதிங்கிறோம் அது எட்டு சொல்றோம் ஏழா எட்டாயா ஏழு கொங்கு ஏழு ஏழு திருப்பதி பாருங்க இவ்வளவு அண்மையில் இல்லை பணம் அவ்வளவு ஒன்றும் தூரம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் பாருங்க கரூர் வெஞ்சமாக்குடல் அப்புறம் பவானி அப்புறம் திருச்செங்கோடு அப்புறம் திருமுருகன் பூண்டி அவினாசி இன்னொன்று ஏதோ ஒன்று பாக்கிப்பட்டு இருக்கு இது ஏழு விதம் ஒரே நாளில் கூட வழிபாடு செய்யலாம் காலையில் சரியாக அஞ்சுக்கு தொடங்கினா சாயிரத்து இது ராத்திரி எட்டு மணி அர்ஜாமத்தில் ஏழு ஏழு பதியும் பார்க்கலாம் பார்த்து மணிக்கு என்ன எல்லாம் ஊர்தியில் போகணும் ஏன்னா போகணும் கூட வரவங்கன்னா அங்கே ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் தான் அதுங்கணும் அந்த அந்த அந்த திருமுறையை படிக்கணும் பலமாக வரணும் சிவ சிவ புறப்படணும் நீங்கள் நல்லா காஃபி சாப்பிடல நீங்கள் நல்லா இட்லி சாப்பிடலாம் கூடாது கிடைச்சதை பார்த்துக்கிட்டு விட்டுணும் ஏன்னா இந்த காப்பி இட்லி எல்லாம் வேற எங்கேயும் சாப்பிடலாம் அந்த தரிசனத்தை ஒரு நாள் தவிர இன்னொரு நாள் பார்க்க முடியுமா அந்த எண்ணம் வந்துடணும் வந்துட்டு நான் பார்க்கணும் இல்லைன்னாப்பா என்ன எங்கேயா சாப்பிட விட்டாங்களா ஐயா அப்படின்னு பின்னால தூத்துவான் அவன் எல்லாம் அதுக்கு அனுப்பிட்டுன்னு அர்த்தம் வச்சிருப்ப போடாது நமக்கு என்ன முடியும்னா யா குங்கு நாட்டு திருப்பதிகள் ஏழு பார்க்கவே இல்லையா நீங்க நல்ல வேலை அங்க போய் திருமதி சொல்லி பார்த்தையா காப்பி இட்லி என்னையும் கிடைக்குது போங்க அப்படி இருக்கணும் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்பெல்லாம் வரும் அவங்க எல்லாம் எண்ணிக்கை இருந்தது நமக்கு ஏதோ மாதிரி ஒரு வழிபாடு செய்ய எண்ணிக்காக சரிதான் விட்டுட்டு போனா என்ன அது சாப்பிட்டுதான் ஆகணும்னா என்ன பண்றது கஷ்டம் தள்ளுன்னு விட்டுணும் என்ன ஒரு நாள் சாப்பிடாட்டு என்ன அப்படி நினைப்பு இருந்தா அதுதான் கூட வர்றவங்க சரியா இருந்தாங்கன்னா அருமையா பார்த்துடலாம் நெய்வேல இப்ப ரொம்ப அருமையா செய்யறாங்களே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சரியா மூணு மணிக்கு புறப்படுறாங்களாம் புறப்பட்டா ஏழு மணிக்கு வந்துடுறாங்களாம் ஏழுக்கு தொடங்குறாங்களாம் ஏழுக்கு தொடங்கினா சரியா வந்து